ஈதனே என் எம்மானே எந்தை பெருமான் என் பிறவிநாதனே நான் யாதும் ஒன்றல்ல பொல்லா நாயான நீதனேனை ஆண்டாய்க்கு நினைக்க மாட்டேன் கண்டாயே தேதனே அம்பலவனே செய்வதொன்றும் அறியேனே செய்வது அறியா திருநாயேன் செம்பொற்பாத மலர்காணா பொய்யர் பெரும் பேறு அத்தனையும் பெறுதற்கு உரியேன் பொய்யில்லா மெய்யர் வெறியார் மலர்ப்பாதும் மேவக் கண்டும் கேட்டிருந்தும் பொய்யனேன் நான் உண்டு உடுத்து இங்கு இருப்பதானேன் போரேரே போரேரே நின் பொன்னகர்வாய் நீ போந்தருளி இருள் நீக்கி வாரேரிளமென் முலையாளோடு உடன் வந்தருள அருள் பெற்ற சீரேரடியார் நின் பாதம் சேரக் கண்டும் கண்கட்ட ஊரேராய் இங்கு உடல் கொடியேன் உயிர்தான் உலவாதே உலவாக்காலம் தவம் எய்தி உறுப்பும் வெறுத்து இங்கு உன்னை காண்பான் பலமா முனிவர் நனிவாட பாவியேனை பணி கொண்டாய் குரம்பை இது மாய்க்க மாட்டேன் மணியே உன்னை காண்பாகான் அளவா நிற்கும் அன்பிலேன் என் கொண்டு எழுகேன் எம்மானே மானேர் நோக்கி உமையாள் பங்க வந்து இங்கு ஆட்கொண்ட தேனே அமுதே கரும்பின் தெளிவே சிவனே தென்தில்லக்கோனே உந்தன் திருக்குறிப்பு கூடுவார் நின் கடல் கூட ஊனார் புழுக்கூடி இது காத்து இங்கு இருப்பதானேன் உடையானே உடையானே நிந்தனை உள்கி உள்ளம் உருகும் பெருங்காதல் உடையார் உடையாய் நின் பாதம் சேரக்கண்டு இங்கு ஊர்நாயின் கடையானேன் நெஞ்சு உருகாதேன் கல்லாமனத்தேன் கசியாதேன் முடையார் புழுக்கூடு இது காத்து இங்கு இருப்பதாக முடித்தாயே முடித்தவாறும் எந்தனக்கே தக்கதேயே முன்னடியாரை பிடித்தவாறும் சோராமற் சோரனேன் இங்கு ஒருத்திவாய் துடித்தவாறும் துகிலிரையே சோர்ந்தவாரும் முகங்குருவேர் பொடித்தவாரும் இவை உணர்ந்து கேடந்தனக்கே சூழ்ந்தேனே பாலை கண்ணலில் தெளிகை ஒளியை தெளிந்தார்தம் ஊனை உருக்கும் உடையானை உம்பரானை வம்பனேன் நான் நின்னடியேன் நீ என்னை ஆண்டா என்றால் அடியேற்கு தானும் சிரித்தே அருளலாம் தன்மையாம் என் தன்மையே தன்மை பிறரால் அறியாத தலைவா பொல்லானாயான உண்மையே நீ ஆண்டு ஐயா புறமே போக விடுவாயோ என்னை நோக்குவார் யாரே என் நான் செய்கேன் எம்பெருமான் பொன்னே திகழும் திருமேனி எந்த எங்கு புகுவேனே புகுவேன் எனதே நின் பாதம் போற்றும் அடியார் உள் நகுவேன் பண்டு தோல் நோக்கி நாணமில்ல நாயினேன் நெகும் அன்பு இல்லை நின்னை காண நீ ஆண்டருள அடியேனும் தகுவனேயன் தன்னையே எந்தாய் அன்போ தரியே